திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா ஸ்தலம் திரு திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் திருச்சிற்றம்பலம் தளிரொளி மணி போம் பதஞ்சிலம்பலம்ப சடை விரி அலையெறி கங்கை மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டட்ட கிளருளி மணி வண்டு அரை பழனம் கிழுவுகம் பலை செய்கிழ்கோட்டூர் வளரொளி மணியோ பல துள்ளின்றாடும் மைந்தனின் மனங்கலந்தானே தொண்டவன் பிறையும் படர்ச்சடை முழுப்பும் சுழியமும் சூலமும் நீல கண்டமும் குழையும் பவளவாயிதழும் கண்ணுதல் திலகமும் காட்டீ கெண்டையும் கயலும் உகளு நீர்பழனம் கிழுபுகம் பலை செய்கிழ்கோட்டூர் வண்டரை மணியம் பல துள்ளின்றாடும் மைந்தனின் மனம் கலந்தானே திருநுதல் விழியும் பவளவாயிதழும் திலகமும் உடையவன் சடை மேல் புரி தரு மலரின் தாது நின்றூத போய் வரும் தும்பி காளிங்கே கிரித்தவள் முகலின் கீழ்த்தவள் மாடம் கெழுபுகம்பலை செய்கீழ்கோட்டூர் வருதிரல் மணியம் பலவனை கண்டு என் மனத்தையும் கொண்டு போதுமினே தெள்ளு நீரவன் நீரென்னுடல் விரும்பும் செவியவன் அறிவு நூல் கேட்கும் மெல்லவே அவன் பேர் விளம்புவாய் கண்கள் விமானமே நோக்கி எவ்வுயிர்க்கும் கிள்ளை பொம்பொதோம்பேர் கொஞ்சி மாம்பொழிற்கே கிழுபுகம் பலை செய் கீழ்கோட்டூர் வள்ளலே மணியம் பலத்துள்ளின்றாடும் மைந்தனே என்னும் என் மனநே தோழியாம் செய்த தொழில் என் எம் பெருமான் துணை மலர் சேவடி காண்பான் ஊழி தோரூழி உணர்ந்துளம் கசிந்து நெக்கு நைந்துளங்கரைந்தோருகும் கேழலும் புள்ளும் ஆகி நின்றிருவர் கிழுபுகம்பலை செய்கிழ்கோட்டு ஊர் வாழிய மணியோம்பலவனை காண்பான் மயங்கவும் மாலொழியோமே என் செய்கோம் தோழி தோழி நீ துணையாய் இரவு போம் பகல் வருமாகில் அஞ்சலோ என்னான் ஆழியும் திரையும் அலமருமாறு கண்டயர்வன் கிஞ்சுகமணிவாய் அறிவயர் தெருவில் கெழுபுகம்பலை செய்கிழ்கோட்டூர் மஞ்சணி மணியோ பலவோ என்று மயங்குவன் மாலையும் பொழுதே தழை தவழ் முழுப்பும் தவள நீற்றொழியும் சங்கமும் சகடையின் முழக்கும் குழைத்தவள் செவியும் குளிர்ச்சடை தெண்டும் உண்டையும் குழாங்கொடு தோன்றும் கிழைத்தவள் கனகம் பொழிய நீர்பழனம் கெழுபுகம்பலை செய்கிழ் கோட்டூர் மழைத்தவள் மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தர் தம் வாழ்வு போன்றனவே தன்னகமழலை சிலம்பொடு சதங்கை தமருகம் திருபடி திருநீரு இன்னகை மழலை கங்கை கோங்கிதழி குழை வளர் இளமான் கிண்ணரம் முழவம் மழலையாள் வீணை கெழுவு கம்பலை செய்கோட்டூர் மன்னவன் பலத்துள்ளின்றாடும் மைந்தனன் மனத்துள் வைத்தனே யாது நீனைவது எவரையாம் உடையது எவர்களும் யாவையும் தானாய் பாதுகை மழலை சிலம்பொடு புகுந்தென் பனிமலர் கண்ணுள் நின்றகல கேதகை நிழலை குறுகென மருவி கெண்டைகள் வெறுவு கீழ்கோட்டூர் மாதவன் மணியம்பல துள்ளின்றாடும் மைந்தனன் மனம் புகுந்தனே அந்தி போலுருவம் அந்தியற்பிரை சேர் அழகிய சடையும் வெண்ணீரும் சிந்தையால் நினையில் சிந்தையும் காணேன் செய்வதன் தெளி புனல்லங்கள் கெந்தியாவுகளும் கொண்டை புண்டரீகம் கிழிக்கும் தன்பனை செய்கிழ்கோட்டூர் வந்த நாள் மணியம்பல மணியம்பலத்துளின்றாடோ மைந்தனே அறியும் என் மனமே கித்தி நின்றாடும் அறிவயர் தெருவில் கிழுபுகம்பலை செய்கிழ் கோட்டூர் மத் முத்தனை மணியம்பலத்துளின்றாடும் மைந்தனை யாரணம் பிதற்றும் பித்தனின் மொழிந்த மணி நெடுமாலை பெரியவர் ககலிருவி சும்பில் முக் தியாமென்றே உலகரே துவரேல் முகம் மலர்ந்தெதிர்கொழும் திருவே சுவாமி மணி அம்பலவன் அம்பிகை அமுதாம்பிகை திருச்சிற்றம்பலம்